தபு தாபியங்கள் உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறை நேசர்கள் முக்மினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் சலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன் அல்லாஹுவின் இல்லத்தில் காப்புடைய நீயத்தோடு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே அன்பு சகோதரர்களே எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்தவன் பரிபாலிக்கிறவன் அல்லாஹுவை பயந்து அஞ்சி நடக்குமாதை நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதவி கட்டளையை நாபகம் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் சுபஹானுவ தாலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகிங்கள் கூட்டத்தில் சேர்த்தொள்வானாக கண்ணியமான சகோதரர்களே கனவான்களே அல்லாஹுக்கு சுபஹானுகுவ ஆலா உலகத்துடைய வாழ்க்கைய நம்மவர்களுக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான் திடுகூறாக திடீரென்று எங்களுக்கு ஒரு மௌத்து வரும் மௌத்துக்கு பின்னால ஆஹ்ராவுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது கண்ணியமான சகோதரர்களே கனவான்களே அல்லாஹுக்கு சுபஹானுவ தாலா சொல்லுகிறான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில எந்த விதமான சிறப்புகளும் ஹைறுகளும் இல்லை வலல் ஹைருன் மௌத்துக்கு பின்னால் உள்ள ஆகிரத்துடைய வாழ்க்கை அது சிறந்தது நிரந்தரமானது மாணவி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் கமினல் ஊலா இந்த உலகத்தை விட ஆகிரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானது கண்ணியமானவர்களே ஆஹ்ராவுடைய வாழ்க்கையுடைய வெற்றிகளை அல்லாஹ் ஞாபகமூட்டி கொண்டு இருக்கிறான் சொர்க்கத்துடைய இன்பங்கள் குதூகலங்கள் மாளிகைகள் ஹூருல் ஈன் பெண்கள் கண்ணியமானவர்களே இந்த உலகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த உலகம் எழமோ புரிந்து கொள்ளுங்கோ லைபுன் வலகுவும் வசீனத்துன் இது ஒரு அலங்காரம் இது ஒரு விளையாட்டு இது ஒரு வேடிக்கை மனிதர்களே இந்த உலக இன்பங்களில் மூழ்கினவர்களாக இந்த உலகத்தை கட்டி எழுப்புவதில் மிகவும் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் சொத்துக்களை சேகரித்து விட்டீர்களா செல்வங்களை சொந்தமாக்கி கொண்டு விட்டீர்களா பட்டங்களையும் பதவிகளையும் தனக்கு என்று ஆக்கிக் கொண்டு விட்டீர்களா அல்லாஹ் சொல்லுகிறான் அல்ஹாக்கு முத்த காசுர் இந்த துனியாவுடைய எல்லா விதமான அதிகரிப்புகளும் முயற்சிகளும் உங்களை நாசமாக்கிவிட்டது மனிதா இந்த உலகத்துடைய சகல இன்பங்களும் ஹத்தா ஜுருத்துமுல் மகாபிர் நீ கபரிஸ்தானை சந்திக்கும் வரைக்கும் தான் உன்னுடைய உடம்பை விட்டு ரூஹு பிரியும் வரைக்கும் தான் இந்த உலகம் உனக்கு கை கொடுக்குகிறது கண்ணியமானவர்களே எத்தனையோ ஜனாசாக்களை நாம பார்த்துட்டோம் ஒரு கஃன் துணியால சுத்தப்பட்டவர்களாக சந்தூக்குல தூக்கி வைக்கப்பட்டு தொழுகை நடாத்தினது பின்னால் மக்பராவுக்கு கொண்டு போய் மண்ணுக்குள்ளே அடக்கம் செய்து விட்டார்கள் அடக்கம் செய்து விடுகிறோம் அவர்கள் சம்பாதித்த செல்வங்கள் சொத்துகள் உலகத்தில் உலக வாழ்க்கையுடைய அந்தஸ்துகள் எங்கே போய்விட்டது கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு பின்னாலேயும் மின்கும் மையுரீது துன்யா ஒமின்கும் மையுரீதுல் ஆகிறான் உங்களில் சிலர்களுடைய சிந்தனை துனியாவுடைய சிந்தனை தான் துனியாவுடைய ஆசை தான் கல்புல மிகைத்திருக்குது இன்னும் ஒரு சிலர்கள் ஆஹ்ராவுடைய மௌத்துக்கு புறகுள்ள வாழ்க்கையுடைய ஆசையில அந்த சிந்தனையில வாழுகிறார்கள் ரெண்டு சாரார்கள் உண்டு துனியாவை விரும்பக்கூடியவர்கள் அடுத்தது ஆஹ்ராவை விரும்பக்கூடியவர்கள் நான் இணைய பார்க்கிறேன் நீங்க உங்களை பாருங்க எந்த பகுதியில நான் இருக்கிறேன் ومن الناس من يقول ربنا آتنا في الدنيا ربنا آتنا في الدنيا حسنة மனிதர்கள் சிலர்கள் துவா செய்கிறார்கள் யா அல்லாஹ் எங்களுக்கு துனியாவத்தா ஃபித் துனியா ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா எங்களுக்கு துனியாவில் செழிப்பு நல்ல சிறப்பான வாழ்க்கையத்தா அல்லாஹ் சொல்லுகிறான் அவங்க துனியாவை மட்டும் கேட்கிறாங்க அவங்களுக்கு ஆஹிராவில் எந்த பங்கும் இல்லை ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا الله உலகத்தில் உனக்கு பொருத்தமான வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு இன்பகரமான குதூகலமான சொர்க்கத்துடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை எனக்கு தந்தருள்வாயாக நரகத்தை விட்டும் என்ன பாதுகாத்து விடுவாயாக அல்லா சொல்லுகிறான் இவர்கள் பாக்கியசாலிகள் ஆஹ்ராவுடைய சிந்தனை உள்ளவர்கள் பாக்கியசாலிகள் கண்ணியமான சகோதரர்களை கனவான்களே ஒவ்வொருத்தரும் நான் இப்பொழுது சொல்லப்பட்ட விடயத்தை சிந்திக்கணும் உங்களோட உங்களோட கல்வை நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களோட இந்த கல்புக்குள்ள என்ன இருக்குது நீங்க காலையில எழும்பும் பொழுது துணியாட சிந்தனையில எழும்புறீங்களா ஆக்ராவுடைய சிந்தனையில எழும்புறீங்களா உங்களோட கல்வில எந்த கவலை மிகச்சிருக்குது துனியாவுடைய பிரச்சனைகளை நினைச்சு கண்ணீர் ஒடிக்கிறீங்களா ஆகராவுடைய பிரச்சனைகளை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறீங்களா நான் என்னைய பாக்குறேன் நீங்க உங்களை பாருங்க பாக்க உங்களோட கல்வி எந்த பக்கமாக இருக்குது நான் மௌத்தாகுவேன் என்ற சிந்தனை என்ற கல்புக்கு வருகிறதா எனக்கு மௌத்து எப்ப வரும் என்ற யோசனை வருகிறதா கல்புக்கு அக்திரு இன்பங்களை முறியடிக்கிற மௌத்த நீங்க அதிகமாக ஞாபகம் செஞ்சு பாருங்க கண்ணியமானவர்களே நாங்க எங்களை கொஞ்சம் ஒரு பரிசீலனை செஞ்சு பார்ப்போம் இப்ப எனக்கு மௌத்து வந்தா என்ன நிலைமை என்ன ஏண்ட நன்மைகள் அதிகமாக இருக்குகிறதா பாவங்கள் அதிகமாக இருக்குகிறதா ما سلككم في سكر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين ஏன் நீங்க நரகத்துக்கு போறீங்க என்ன காரணம் லம் நகுமினல் முசல்லீன் நாங்க உலகத்தில் அல்லாஹோ சுஜூது செய்யல தொழல்ல இன்றைய நாளுடைய சுபக தொழுகையை கொஞ்சம் மனதுக்கு எடுத்து பாருங்க வாழ்க்கையில தொழுகை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்று பாருங்க காரோணிய முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் என்ன சொன்னார்கள் இத்தகுல்லாக பிஸ்ஸலா தொழுகை விஷயத்தில் அல்லாஹோ பயந்து கொள்ளுங்கோ கண்ணியமானவர்களே பாவத்தில் முசீபத்தில் வட்டியில தினாவில் எத்தனையோ வாலிபர்களுடைய இரவுகள் பாவத்தில் கழிகிறது தினாவில் கழிகிறது கண்ணியமானவர்களே ஒவ்வொருத்தரும் சிந்திக்கோணும் ஏண்ட கல்பு ஏண்ட இந்த இருதயம் ஆஹ்ராவின் பக்கம் இருக்குகிறதா துனியாவின் பக்கம் இருக்குகிறதா எப்ப நாங்க வெற்றி பெறுவோம் திடீரென்று மௌத்து வருகிறது الذين تتوفاهم الملائكة ظالمي أنفسهم فألقوا السلم ما كنا نعمل من سوء பாவம் செஞ்ச நிலைமையில எனக்கு மௌத்து வருகிறது மலாய்க்கத்துமார்கள் என்ற ரூஹ கைப்பற்றுகிறார்கள் அவர்கள் தனது ஆத்மாவுக்கு அநீதி செய்த நிலைமையில மலாய்க்குமார்கள் ரூஹை கைப்பற்றுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஏன் இவ்வளவு பயங்கரமான நிலைமையில எங்கட ரூஹ வாங்குறீங்க மா குன்னா நாமலுமின் சூ நாங்க உலகத்துல பாவம் செய்யலையே நாங்க நல்லவர்களாகத்தானே வாழ்ந்தோம் பலா இன்னல்லாஹ அலீமும் பிமா குந்தும் தாமலூர் உங்களோட விஷயத்துல எங்களுக்கு கொண்டும் தெரியா நீங்க சொல்றது போல அல்ல உங்களோட விஷயத்துல உங்களோட ரபுல்லாலமீன் அல்லாஹ் ரொம்பவும் அறிந்தவனாக உங்களோட விஷயத்துல விளப்பம் உள்ளவனாக இருக்கிறான் ادخلوا أبواب جهنم خالدين فيها நரகத்துடைய வாயல்ல நுழைஞ்சு கொள்ளுங்கோ நிரந்தரமாக நீங்க அங்கு தங்க போறீங்க فَلَبِئْسَ مَثْوَى الْمُتَكَبِّرِينَ அல்லாஹுவுக்கு புறம்பாக அல்லாட கட்டளைகளை மதிக்காமல் பெருமையோடு வாழ்ந்த மக்கள் நரகம் நரகத்தின் பக்கம் நுழைந்து விடுவார்கள் அந்த நுழைவிடம் மிகவும் மோசமாகிவிட்டது கண்ணியமானவர்களே அடுத்த சகோதரன் الذين تتوفاهم الملائكة طيبين நல்லது செஞ்சவர்கள் அல்லாஹுவ தொழுதவர்கள் குடும்ப வாழ்க்கையிலேயோ வியாபாரத்திலேயோ அல்லாஹுக்கு மாற்றம் செய்யாதவர்கள் ஒரு பாவம் வாழ்க்கையில குறுக்கிடுகிறது அல்லாஹுவை பயப்படுகிறார்கள் அந்த பாவத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் உமர் அலி அல்லாஹு தாலா காலத்தில் அந்த வாலிபன் வாலிபனை நோக்கி அந்த பெண்மணி கெடுதியான ஒரு முசீபத்தான வலையை வீசுகிறாள் வாலிபன் அந்த வலைக்குள் சிக்கிவிட்டான் பாவம் நடக்கப் போகிறது إن الذين اتقوا إذا مسهم طائف من الشيطان تذكروا فإذا هم مبصرون பாவம் நடக்கப் போகிறது அல்லாஹுடைய ஞாபகம் வருகிறது என்ன படைச்சவன் அல்லாஹ் எனக்கு ஒரு மௌத்து மௌத்துக்கு பிறகு ஒரு எனக்கு வாழ்க்கை நான் பாவம் செய்தவனாக மரணித்தால் ஏண்ட முடிவு நரகமாக ஆகும் அல்லாட பயம் வருகிறது விட்டு விடுகிறான் பாவத்தை நடுங்குகிறான் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுகிறான் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எனக்கு வர வேண்டும் சொந்த வாழ்க்கையில பாவம் செய்கிறேனா என்னுடைய ரப்பு அல்லா பார்க்கிறான் வியாபாரத்தில் பாவம் செய்கிறேனா என் ரப்பு அல்லா பார்க்கிறான் இப்படிப்பட்ட நல்லோர்கள் இப்படிப்பட்ட நல்லோர்கள் இப்படிப்பட்ட நல்லோர்கள் மலக்குமார்கள் ரொம்பவும் சிறப்பாக ரூஹை கைப்பற்றுவார்கள் يقولون سلام عليكم ادخلوا الجنة بما كنتم تعملون உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் நல்வாழ்வு உண்டாகட்டும் நீங்க சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து கொள்ளுங்கோ உதுகுலுல் ஜன்னத பிமா குந்தும் தஅமலூன் நீங்க உலகத்தில் செஞ்ச நல்ல கருமங்களுக்கு பகரமாக சொருக்க வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளும் கண்ணியமானவர்களே நீங்க சிந்திச்சு பாருங்க ரூஹு எப்படியான நிலைமையில கைப்பற்றப்பட போகிறது நல்ல நிலைமையில நான் மௌத்தாகுவேனா அதாவுகளை சுமந்து வந்த மணக்குமார்களுடைய கடினமான தன்மைகளை அனுசரித்துக் கொண்டு மௌத்தாகுவேனா விரும்பினோ விரும்பவில்லையோ மௌத்தாகித்தான் ஆகுவேன் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சுதான் ஆகுவேன் என்னுடைய செல்வங்களுக்கும் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் மக்களுக்கும் பிரியாவிட சொல்லிவிட்டு வெறும் கையோடு பயணமாகத்தான் போகிறேன் இரவு பகலாக உலகத்துக்காக கஷ்டப்பட்டேன் காசி பணங்களை சேகரித்தேன் சொத்து செல்வங்களுக்கு சொந்தக்காரனாக ஆகினேன் கியாமத்துடைய நாடு கியாமத்துடைய நாளின் விசாரணை என்னையும் உங்களையும் அல்லா எழுப்பாட்டுவான் சந்தேகம் இல்லை நானும் எழுப்பாட்டப்படுவேன் நீங்களும் எழுப்பாட்டப்படுவீர்கள் யார் எங்களை எழுப்பாட்டினது நாங்க உறங்கிக் கொண்டிருந்தோம் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளை நிச்சயமாக அல்லாஹ் எழுப்பாட்டித்தான் ஆகுவான் ரெண்டு ஷாராறுகளாக பிரிக்கப்படுவோம் நல்லவர்கள் அல்லாஹுவுக்கு வலதுபுறமாக தீயவர்கள் இடதுபுறமாக وكل إنسان ألزمناه طائره في أنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலையும் அல்லாஹ் உலகத்தில் செஞ்ச கருமங்களுடைய பட்டோலைகளை தொங்க விடுவான் وكل إنسان ألزمناه طائره في عنقه தொங்க வைக்கப்பட்ட பட்டோல ஒரு கிதாபு போல முன்னால் விரித்து வைக்கப்படும் அல்லாஹ் சொல்லுகிறான் இக்கரா கிதாபக் ஓண்ட பட்டோலைய நீ படிச்சு பாரு கஃபா பினப்சிகல் யௌம அலைக ஹசீபா உனக்கிட்ட கேள்வி கணக்கு கேட்க தேவையில்ல பட்டோலைய படிச்சு பார்ப்பது உனக்கு போதும் ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه يقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا பட்டோல உங்களுக்கு முன்னால வைக்கப்படும் பாவிகள் பத்தரல் முஜிரிமீன முஷ்பிகீன் பயந்து பயந்து படிப்பாங்க யகூலூன் சொல்லுவாங்க யாவை இலத்தனா கை சேதமே கை சேதமே மாலிகாதல் கிதாப் இது என்ன பட்டோல பெரிய சின்ன விஷயம் எதையும் விட்டதாக இல்லை எல்லாம் எழுதப்பட்டிருக்குது செஞ்ச எல்லா விடயங்களையும் கண்ணுக்கு முன்னால கண்டுகொள்கிறார் நன்மை செஞ்ச மலக்கு வலது பக்கத்தில் எழுதுகிறார் நன்மையான கருமங்களை தீமையான கருமங்களை இடது பக்கத்தில் உள்ள மலக்கு எழுதுகிறார் ஏண்ட வலது கையில பட்டோல கொடுக்கப்பட்டால் நான் சொர்க்கவாசி ஏண்ட ரிசால்ட் இடது கையில கொடுக்கப்பட்டா நான் நரகவாசி فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيا إني ظننت أني ملاق حسابيا وهو في عيشة راضية في جنة عالية خطوفها دانية யாருடைய வலதுகையில பட்டோல கொடுக்கப்படுகிறதோ மனமான வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கை இன்பகரமான சொர்க்கம் அந்த இன்பத்தை அல்லாஹ் வர்ணித்துக் கொண்டே போகிறான் எல்லா மனிதர்கள்கிட்டையும் காண்பிக்கிறாரு பாருங்கோ உலகத்தில் நான் கஷ்டப்பட்டு அமல் செஞ்சேன் அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அடியானாக வாழ்ந்தேன் ஏண்ட வலதுகளை அல்லாஹ் பட்டோலையை தந்து விட்டான் இந்த பட்டோலையை படிச்சு பாருங்க நான் உலகத்தில் மடையனாக வாழல்ல புத்திசாலியாக வாழ்ந்தேன் இடது பக்கம் இடது பக்கம் பட்டோல கொடுக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பூர உம்மத்தையும் பாதுகாப்பான ஊத்திய கொடுக்கப்பட்ட மனிதன் பயகூல் யாலை தனீலம் ஊத்த கிதாபியா இந்த பட்டோலை அல்லாஹ் தராம இருந்தா நல்லமே வலம் அதிரிமா ஹிசாபியா மௌத்துக்கு பிறகு கேள்வி கணக்கு இருக்கிற செய்தி எனக்கு தெரியாதே ولم أدر ما حسابيا يا ليتها كانت القاليا ஐயோ மண்ணோடு மண்ணாக இருக்கப்படாதா மா அகுனா அன்னி மாலியா உலகத்துல செல்வங்களை காசி பணங்களை சேகரம் செய்து விட்டு வந்தேனே அந்த செல்வங்கள் எனக்கு புரோஜனம் கொடுக்கலையே சுல்தானியா அதிகாரம் என்னை நாசமாக்கி விட்டதே அல்லா சொல்லுகிறான் சும்மல் இவரை பிடியுங்கோ பிணியுங்கோ நரகத்தில் தள்ளிவிடுங்கோ இவர்கள் நல்லவர்களாக ஆகணும் என்று சொல்லி எல்லா நல்லவையும் காட்டி கொடுத்தோம் இவர்கள் நல்லவர்களாக ஆகல கண்ணியமானவர்களே ஆசை வைங்கோ என் ஆகிரம் எனக்கு சிறப்பாகணும் என் ஆகிரம் எனக்கு வெற்றியாக அமையணும் கடைசியாக ஒன்றை சொல்றேன் நானும் நீங்களும் நல்லோர்கள் கூட்டத்தில் இருப்போம் அல்லா ரொம்ப சந்தோஷப்படுவான் மணக்குமார்களை கூப்பிட்டு சொல்லுவான் இந்த நல்ல மக்களை கூட்டிக் கொண்டு போங்க சொர்க்கத்தின் பக்கமாக وَسِيقَ الَّذِينَ اتَّقَوْا رَبَّهُمْ إِلَى الْجَنَّةِ زُمَرًا மலாய்க்கத்துமார்கள் எங்கள் எல்லாரையும் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின் பக்கம் கூட்டிக் கொண்டு போவார்கள் ஹத்தா இதா ஜாஊஹா சொர்க்கத்துக்கு கிட்ட வந்த உடனே சொர்க்கத்துடைய வாயல்கள் திறந்- திறந்து வைக்கப்படும் وفتحت أبوابها وقال لهم خزنتها رضوان عليه السلام சொல்லுகிறார்கள் وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சுப சோபனம் உண்டாகட்டும் நீங்க நல்லோர்களாக வாழ்ந்தீங்க உங்களோட வாழ்க்கையை நீங்க மனமாக்கி கொண்டீங்க ஃபதுஹுலூஹா சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து கொள்ளுங்கோ நிரந்தரமான வாழ்க்கையை அனுபவித்துக் கொள்ளும் கண்ணியமானவர்களே இதற்கு மாற்றமான நிலைமைகளை விட்டு அல்லா பாதுகாப்பானாங்க நரகத்தை பத்தி அல்லாஹ் குருவான்ல சொல்லுகிறான் கண்ணியமானவர்களே ஆகிரத்துடைய வாழ்க்கையை பற்றி யாரும் சந்தேகப்படவான் நூத்துக்கு நூறு உண்மை ஆயிரம் ஆதாரங்களையும் அதை விடவும் கூடுதலான ஆதாரங்களையும் உங்களுக்கு முன்னால வைப்பேன் ஆகிரத்துடைய வாழ்க்கை உண்மையானது அதுல சந்தேகம் இல்லை இந்த உலகம் அற்பமானது ஏமாத்தக்கூடியது அதிலையும் சந்தேகம் இல்லை நாங்க எல்லாரும் எங்கட கண்ணால பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே என்னையும் உங்களையும் படைச்சவன் அல்ல பரிபாலிக்கிறவன் அல்ல பாதுகாக்கிறவன் அல்ல ரிசுக்க தரக்கூடியவன் அல்ல என்னையும் உங்களையும் அவுத்தாக்கிறவன் அல்ல ஒருவனே தான் வேறு யாரும் இல்லை அவனை சந்தோஷப்படுத்துவதில் தான் எனக்கும் உங்களுக்கும் வெற்றி இருக்குது அவனை கோபப்படுத்துவதில் எனக்கும் உங்களுக்கும் தோல்வி இருக்குது இதனால உண்மையான வெற்றி அணினார் ஒதுகிலல் நரகத்திலிருந்து யாரெல்லாம் பாதுகாக்கப்பட்டு சொர்க்கவாதிகளாக யார் ஆகிறாங்களோ சொர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் உலகத்தில் பெரிய பெரிய சொத்துக்களுக்கு சொந்தக்காரன் வெற்றி பெற்றவன் அல்ல பெரும் பெரும் அந்தஸ்துகளுக்கு சொந்தக்காரன் வெற்றி பெற்றவன் அல்ல பெரும் பெரும் பட்டங்களை பதவிகளை அடைந்து கொண்டவன் வெற்றி பெற்றவன் அல்ல மாறாக அல்லாஹுக்கு விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்து ரப்புடைய சந்தோஷத்தை பெற்று சொருக்கம் புகக்கூடியவன் தான் வெற்றி பெற்ற வெற்றி பெறக்கூடியவன் அல்லாஹாக்கு சுபகானுகுவத்தாலா என்னையும் உங்களையும் அந்த நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக யாரா அந்த மனிதர்களையும் பொருந்திக் கொள்வோம் கொள்வானாக நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக எங்களோட மௌத்தனி சிறப்பாக்கி தந்தருள்வாயாக எங்களோட மௌத்தனி அழகாக்கி தந்தருள்வாயாக களிமாலா லா சொல்லிக் கொண்டு மரணிக்கிற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தாயாலா ரப்பே ரஹ்மானே ஆஹ்ராவுல வெற்றி பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யாழ்லா எங்களுக்கு ஜென்னத்தில் பெருதோச நசீபாக்கிடு யாழ்லா வலதுகளை பட்டோலைய தாயாலா நரக படுகொலிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாழ்லா நரக நிலைமைகளை விட்டும் பாதுகாப்பாயாக யாழ்லா கண்ணியமான இறக்க வணக்கமான தாய் தகப்பனை பொருந்திக்கோ யாழ்லா தாய் தகப்பன் வாழ்க்கையில வரக்கத்துகளை கயிறுகளை சந்தோஷங்கள் உண்டாக்கிடுயாழ்லா யார் யாருடைய தாய் தகப்பன் மரணித்து மண்ணறையில் வாழ்கிறார்களோ அந்த கபறுகளை பிரகாசமாக்கிடியாழ்லா ஒளிமயம் உள்ள கபறுகளை ஆக்கிடியாழ்லா சொர்க்க புத்து பூங்காக்களாக ஆக்கிடியாழ்லா சொர்க்கத்து பூங்காக்களாக ஆக்கிடியாழ்லா வாஹர் தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து இந்த பயானை எமது இணையதளமாகிய W W W dot Tamil பயாஸ் டாட் காம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்